आदई पड़ी बेटी गुरुओं में आदई पड़ी बेटी गुरुओं में आड़ी पाड़ी नैयाड़ुओं में ஆடி பாடி விளையாடுவோமே கொதி பயல் ஏமாந்த சோழகிரி கொதி பயல் ஏமாந்த சோழகிரி கொலைய செய்தாய உங்கள் கொலைய செய்தாய உங்கள் தடி இருந்திருந்தும் தேடி பிடிச்சி அந்த தீவுக்கு பயல ஐயோ எனக்காக கிடைக்கணும் இந்த ஏமாந்த சோனகிரி அவன் பல்வேக்கும் மெதுவான தந்தை செடி பல்வேக்கும் மெதுவான தந்தை செடி பாவி போனான எலோரை நாடி பாவி போனான எலோரை நாடி அல்லும் பகலுமே ஒன்றாய் கூடி அல்லும் பகலுமே ஒன்றாய் கூடி அணிந்து கூடி தீர நாம் அம்மா எனக்கு இந்த மாதிரி பாட்டு தெரியும் நானும் பாடட்டுங்களா அடே எங்கே பாடு பாப்போம் கொண்டாட்டி நம்பி கொண்டாட்டி தேக்கைய நம்பி போனாத வெறுபேரி கட்டி கட்டி போனாத ಬೆಂಬೇರಿ ಗಟ್ಟಿ ಕಟ್ಟಿ ಆ ತಿಲಗೊಮ್ಮೆನೆ ಅಂದ ಕುಟ್ಟಿ ಆ ತಿಲಗೊಮ್ಮೆನೆ ಅಂದ ಕುಟ್ಟಿ ಇಬ್ಬ ಅರಿಂಜಿ ಕೊಟ್ಟನಮೆ ಅಮಸಿ ಕಿಟ್ಟಿ ಇಬ್ಬ ಅರಿಂಜಿ ಕೊಟ್ಟನಮೆ ಅಮಸಿ ಕಿಟ್ಟಿ ತುಂಬಿ ಎಡಿಸಿನಿಂದ ಕುಟ್ಟಿ ನಿಲ್ಲು ತುಂಬಿ ಎಡಿಸಿನಿಂದ ಕುಟ್ಟಿ ನಿಲ್ಲು கொண்டு வந்தேனே நீ சொன்ன கண்ணு கொண்டு வந்தேனே நீ சொன்ன கண்ணு ஏண்டா யார்டா ஏமாந்த சோனகிரி நானா ஐயோ அடிச்சு கொண்டு விட்டானே சக்கு ஏ குட்ட பையல உள்ளதை சொல்லு குட்ட பையல உள்ளதை சொல்லு கொத்தி போகுமாடா உந்தன் பல்லு அட கொத்தி போகுமாடா உந்தன் பல்லு துண்ணி எதிர்த்து